ஹரஹி ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா திருச்சிற்றம்பலம் ரிபுகீதை முதலாவது அத்தியாயம் நூல் வரலாறும் ஆத்ம நிர்ணயமும் சுவானுபவமும் உரைக்கும் அத்தியாயம் பரசிவ வணக்கம் ஆனைமுகன் ஆறுமுகன் அருளாம் தேவி அனந்தகணம் அளவற்ற முனிவர் தேவர் ஏனையுள்ள நல்லன்பர் யாவராலும் எப்பயனும் பெற வேண்டி இதயத்தின் கண் ஊனமுற உபாசிக்கப்பட்டன் நோர்க்கிங்கு உவந்த பயன் அருள் கருணாமூர்த்தியாகி வானமென அகண்ட சிதாகாசமான வஸ்துவதாம் பரசிவனை வடங்கல் செய்வாம் நடேஷர் சுத்த சிதாகாசமதாம் எந்த வஸ்து ஸ்வதந்தரமாம் தனது பரசக்தியோடே பக்தரெல்லாம் உய்யும் வண்ணங் கருணையாலே பரதத்துவ வடிவாக திரண்டெழுந்தே அத்வைதானந்தமுணர் அனுபவத்தின் அதிசயமிங்கெல்லோரும் அறியும் வண்ணம் நித்தியமுமே ஆனந்த நடனம் செய்யும் நிதமந்த வஸ்துவினை நினைவில் வைப்பாம் இதுவும் அது எவ்வடிவின் இடபாகம் இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வலபாகம் இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்திலுள்ள சிலம்பின் ஓசை எவ்விதமாம் நூலுக்கும் ஹேதுவாகும் எவ்வடிவின் விழிமூன்றாயிலங்கும் யாவும் இணையற்ற அவ்வடிவே எம்மை காக்க சிவன் முதலியோர் வணக்கம் அகில ஜெகநாயகனா அனந்த சக்தி அமைவுற்ற அகண்ட சிவன் சரணம் போற்றி நிகில ஜெகன்மாதாவாய் நித்யானந்த நிஜ வடிவாம் அம்பிகையின் சரணம் போற்றி சகலவித விக்னமும் தீர்த்தெல்லோர்க்கும் சாதகமாம் விநாயகனர் சரணம் போற்றி தகைமிகும் அன்பர்க்கு சிவஜானத்தை தந்தருளும் சண்முக நற்சரணம் போற்றி நூல் வரலாறு ஜெகமெமையும் கற்பித்த பரேஷன் இந்த ஜகத்திலுள்ள ஜீவரெல்லாம் உய்ய வேண்டி வெகுவிதமாம் கர்ம உபாசனைகள் ஞானம் விளம்பியிடும் வேதத்தை முன்புண்டாக்கி மிகவும் மகானுண்மையதாம் அவ்வேதத்தின் மெய்ப்பொருளை நன்றாக உணரும் வண்ணம் பகர் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் மற்றும் பலவிதமாம் நூல்களையும் படைத்தானன்றே அகிலவித நூல்களினும் மேலாய் நின்ற அருமறையின் முக்கிய தாத்பரியமான விகலமுரா அத்வைத நிர்ணயத்தை விளம்பியிடும் புராணமிதிகாசங்கட்கு இகழ்வில் சிவ ரகசியமென்றுரைக்கு நாமம் இசைந்த ஒரு இதிகாசம் மிகவும் மேலாம் புகழிய இவ்விதிகாசம் பனிரெண்டம்சம் பொருந்தியதால் மெத்தவுமே புனிதமாகும் பரவிய இவ்விதிகாசம் தன்னை முன்னம் பரமசிவன் பரமசிவை குபதேசித்தான் அருள்வடிவாம் அம்பிகை மற்றிந்த நூலை அருளுடனே குபதேசித்தாள் உரிய சிவ பக்தி மிகும் ஜெய்கீஷவ்யர்க்கு உபகையுடன் கந்தனிதை உபதேசித்தான் விரவு சிவ கருணையினால் அனைத்தும் பெற்ற வியாசனிதை உபதேசித்தான் சூதமுனி மற்றை மகாமுனிவர்க்கெல்லாம் சூட்சுமமாம் இந்நூலை உபதேசித்தான் ஓதிய இவ்வகையாக உலகத்தின் கண் நூல் விளங்கலாயிற்று அதிலுள்ள அம்சங்கள் பன்னிரண்டுக்கு அத்தியந்த அதிசயமாம் ஆறாம் அம்சம் ஈதினை முன்பொரு காலம் கைலாயத்தில் இணையில் சிவன் ரிபுவுக்கு தனித்துரைத்தான் அரியதினும் அரிதான இவ்வம்சத்தின் அமைவுற்ற அத்தியாயம் ஐம்பதாகும் பரமமிதில் நாற்பத்து நான்கு அத்தியாயம் பரமசிவன் அருள் செய்த பரிசேயாக நிருமலமாயிரிபு முனிவன் நிதாகநாதி நிகில மகா முனிவர்க்கு நிகழ்த்தலாலே உரை தரும் இவ்வத்தியாயம் அனைத்தும் இங்கே உத்தமமாம் ரிபுகீதை என்னலாகும் இன்னவிதம் வடமொழியாலீசன் தானே இயம்பியிடும் இவ்வாறாமாம் சத்தின் கண் முன்னருளவாம் ஒரு மூன்றத்தியாயங்கள் உளவாம் ஒரு மூன்றத்தியாயங்கள் பன்னியிடும் கருத்துடனே நடுவில் உள்ள பரமான நாற்பத்து நான்கத்தியாயம் மன்னிய இக்கீதையினை முமுற்றுவெல்லாம் மதிக்குவண்ணம் தமிழ்கவியாய் அமைக்கின்றேன் யான் சர்வஜ்ய சிகாமணியாம் பரேச நேரே சாரமதம் வடமொழியால் உரைத்த நூலை ஒரு சிறிதும் அறியாயன் புன்மை வாக்கால் ஊனமர உரைத்திடுதல் ஒவ்வாதென்றே கருதி வெறிதே இருந்த என் கருத்தை கரியாக நின்றவையும் அசைக்கும் ஈசன் அரியதினும் அரிதான இந்த நூலை அமைக்கும் வண்ணம் அசைப்பித்த திறமை என்னே சர்வசராஜரங்கட்கும் சாட்சியாகி சகலத்தும் ஆந்தரமாயந்தர்யாமி ஸ்வரூபமதாம் பரமசிவன் ஆக்ஞையாலே சுதந்திரமே செரியாத என்றன் வாக்கால் உரை தரும் இந்நூற்கவியில் உள்ள தோஷம் ஒன்றையுமே சாதுக்கள் மதித்திடாமல் பெருமமிகும் இந்நூலின் பொருளை நாடி பிழைகளெல்லாம் பொருத்திதனை பேணல் வேண்டும் சூதமுனி நைமிஷவாரண்யத்துள்ள சுத்த மகாமுனிவரரை நோக்கிச் சொல்வான் வேதியரே மீளவும் கீஷவ்யன் விமல சிவன் சுதனான கந்தன் தன்னை காதலுரும் அநேக முனி கணங்களோடும் கரையற்ற அநேக சிவ கணங்களோடும் ஈதலுராமகிழ்வுடனே இறைஞ்சி ஏத்தி வினயமுடன் இவ்விதமாய் வினவீனானால் அருள்வடிவே அருள்வடிவாம் பரேசன் சேயே அடைக்கலமென்றடைந்தவரை ஆளும் கோவே சர்வமுனர் சிகாமணியே சிவமே நோக்கும் ஷண்முகவானினதருளால் ஐந்தம் சங்கள் இருளறவே கேட்டனமேலா ராமம்சம் இனியருளி நின்வசன சுதையினாலே கருகுபவ தாபமெல்லாம் நீக்கி என்னை காத்திடுவாயனலோடும் கந்தன் சொல்வான் உரிய குணமேலான ஜெய்கீஷவ்யா உனது திருட பக்தியினால் மகிழ்வுற்றோம் யாம் சர்வ ஜெகநாயகனாம் பரேஷன் தானே சாட்சாத்தாய் சகலர்க்கும் ஹிதமேயாக ரிபு ரிபுமுனியை நோக்கி முன்பு நிகரற்ற கைலாச கிரியில் சொன்ன இருமையிலா ஞான மகாவர்ணவத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இங்கு சொல்வாம் முன்பொரு கால் முதலான நற்குணங்கள் முழுதுமுளறிபு முனிவன் கைலாசத்தில் துன்பமெல்லாம் தீர்க்கின்ற என் பீதாவை துகளறவே தரிசித்து மிக வணங்கி இன்பமிகும் அகண்டபர ஞானம் வேண்டி ஈசனருள் உரமாக கிடைப்பதற்கச் சம்புவினை குறித்து மிகும் அன்பீனோடே சாலவுமே வினயமுடன் போற்றலுற்றான் போற்றிய பின் பரசிவனை நோக்கிச் சொல்வான் பூரணமாம் சத்குருவே இன்றேனக்கு தோற்றிய இத்வைத்தமெல்லாம் துடைக்கத்தக்க துகளற்ற அத்வைத்த ஞானம் தன்னை இற்றிய நற்கருணையினால் உபதேசித்திங்க எல்லோரும் இதன் வழியாய் உய்யும் வண்ணம் சாற்றியருள் செய்திடுவாய் என்ன லோடம் சங்கரணம் சரியனவே அருளி செய்தான் அயன் சுதனாம் ரிபு முனிவா வேதாந்தத்தில் அர்த்தமெல்லாமழுக்கரவே தெரிவிக்கின்ற இயல்புள்ளதாம் சூத்திரமோர் நான்கு அத்தியாயம் யாம் அருளி செய்ததிதன் விசாரத்தாலே பயமருவா அகண்ட பரஜானம் உண்டாம் பவ நீங்கும் பரபிரம்மானந்தம் எய்தும் அயலரணி கேள் எனவே அதனை முற்றும் மகிழ்வுடனே ரிபுவுக்கு மகேஷன் சொன்னான் சொன்னவுடன் ரிபு முனிவன் சூத்திரத்தின் சுக்ஷுமமாம் பொருளையெல்லாம் கேட்ட வண்ணம் பின்னமர மனதினிடை மனநம் செய்து பின்னும் அதை தியானித்து பூர்ண ஞானம் மன்னியதால் பவதுன்பம் அனைத்தும் நீங்கி மகத்தான ஆனந்தம் அறிவீனோ நாய் அன்ன சிவன் திருவுருவை இறைஞ்சி ஏத்தி அதிசயமா அன்புடனே போற்றலானான் அருள் வடிவாயனையாண்ட சிவமே போற்றி ஆனந்த கனமான சிவமே போற்றி சர்வவிலட்சணமான சிவமே போற்றி சகலர்க்கும் ஹிதமான சிவமே போற்றி நிர்மலமாய் நின்ற பர சிவமே போற்றி நீ கமர நிறைந்த பர சிவமே போற்றி இருமையிலா ஏக பர சிவமே போற்றி எங்குமுள அகண்ட பர சிவமே போற்றி அகில ஜெகக்காரணமாம் சிவமே போற்றி அம்பிகையின் நாயகமாம் சிவமே போற்றி நிக்கில பரிபூரணமாம் சிவமே போற்றி நிறவயவ நிஷ்களமாம் சிவமே போற்றி விகலமிலா விபுவான சிவமே போற்றி வேதாந்த வேத்யமாம் சிவமே போற்றி சகல ஜெகநாயகமாம் சிவனே போற்றி சத்திய சித் சுககனமாம் சிவமே போற்றி சரமச்சரம் எவைகட்கும் அதிஷ்டான் சரமச்சரம் எவைக்கும் அதிஷ்டானமான சண்மயமாம் சங்கரனின் சரணம் போற்றி பரமபரம் யாவையுமே விளக்கா நின்ற பரஞ்சுடராம் பரவசிவனின் சரணம் போற்றி விரவிய எவ்வுயிர்கட்கும் இன்பம் நல்கும் விமல சுக வடிவேனின் சரணம் போற்றி ஹரி அயனே முதலான அநேக கோட்டி அமரர்கணம் வணங்கியனின் சரணம் போற்றி பக்தருடை பவதாபம் அனைத்து நீக்கி பரமசுக நல்கிய நின் சரணம் போற்றி சுத்த பர ஞானத்தை எளிதாய் தந்து சோர்வையெல்லாம் நீக்கிய நின் சரணம் போற்றி சித்த சித்தமுதற்கப்பாலாய் செறிந்து நின்ற சிதாகாச வடிவே நின் சரணம் போற்றி வித்தரமாம் வேதாந்த பொருளை எல்லாம் விளக்கிய சத்குருவே நின் சரணம் போற்றி இன்னவிதம் பரசிவனை துதித்து பின்னும் இறைஞ்சியவன் அனுஜையினால் அவிடம் விட்டு பின்னமிலா ஆனந்த அனுபவத்தின் பலமுடனே அங்கங்கே சஞ்சரித்து மன்னுசில அதிகாரிக்கு ஞானத்தை மகிழ்வுடனே அங்கங்கே உபதேசித்த பின்னர் சில ஹேதுவினால் புவியின் கண்ணே பிறங்கியதாம் கேதாரஸ்தலத்தில் வந்தான் பாரின் மிசை ஹிமகிரியின் சிகரத்தின் கண் பற்றியதாம் கேதார தலத்திருந்து பூர்ணமாய் பொருந்திய அக்கேதாரேஷன் பூஜனையே புரிந்து மிக விரக்தி கூர்ந்து தீரமுரு சிவபக்தி சிவஞானங்கள் திருடமாகி விபூதியுடன் ருத்தீராட்சம் ஹாரம் முதல் சிவச்சின்னம் அனைத்தும் பூண்ட பயன் சுதனாம் ரிபுமுனியை முனிவர் கண்டார் கண்டவுடன் நிதாக சுகராதியான களங்கமிலா முனிவரெல்லாம் அன்பு கூர்ந்து தண்டனவே நன்றாக வணங்கி ஏத்தி தகைமை மிகும் ரிபுமுனியை நோக்கிச் சொல்வார் பண்டொரு கால் பரசிவனை கைலாயத்தில் பக்தியுடன் பாங்காக ஆராதித்தவ் அண்டர்பிரான் கருணையினால கண்ட ஜானம் அகிலர்க்கும் ஹிதமாக அடைந்தாயன்றோ சலனமில்லா கண்ட ஞானம் பெற்ற சத்குருவே பரமசிவன் கருணையாலே கலனமிலா ஸ்ருதி மூடி சூத்திரத்தின் கருத்தான அகண்டபர சிவஞானத்தை அலைவரவே நீ முன்னம் அடைந்த வண்ணம் அத்தியந்த கருணையினால் எங்கட்கெல்லாம் உலைவு தரும் பவபந்தம் அனைத்தும் நீங்கி உத்தமமாம் முக்தி பெற அருள் செய்வாயே தேசிகனின் கருணையினால் கிடைப்பதான திவ்யமாம் ஞானமெனும் நாவாய் கொண்டே நீஷமுறும் சம்சார சாகரத்தின் நின்றமல பரபிரம்ம தீரமேரே சாஸ்வத ஸ்வரூபமதாயிருப்பமென்றே சகலருமே வினயமுடன் சாற்றலோடு மாஷணுகாரி புமுனியம் அதனை கேட்டு மகிழ்முட முனிவரரை நோக்கிச் சொல்வான் பரமசிவன் பூஜனையே முதலாம் பக்தி பண்ணியதால் அவனருளக்குரியரான நிர்மலமாம் முனிவரரே உங்கட்கெல்லாம் நிகழ்த்த ஒணா ரகசியமாம் பொருளே இல்லை அரிய சிவன் அடியார்க்கு மறைக்கத்தக்க ஆன பொருளெங்கேனும் எவையும் உண்டோ உரியவரே ஆதலினால் உங்கட்கின்றே உத்தமமாம் ஞானத்தை உபதேசிப்பாம் குறைவற்ற பரமசிவன் முன்பே நக்கு குறைவரவே கருணையினால் உரைத்த வண்ணம் கரையற்ற ஸ்ருதிமூடி சூத்திரத்தின் கருத்தான ஞானத்தை உரைப்ப கேண்மின் மறுவற்ற முனிவரரே இஞ்ஞானத்தான் மகத்தான பவபந்தம் உடனே நீங்கி நிறைவுற்ற பரபிரம்ம வடிவேயாகி நீரென்றொன் நிச்சலமாய் நின்ற வாழ்வீர் இந்த வித நிதாக சுகராதியான இம்முனிவர் தமை நோக்கி பொதுவாயோதி பிந்தி மகாதேவனை முக்கரணத்தாலும் பிரியமுடன் வணங்கி மிக அன்பு கூர்ந்த அந்தரி பூமா முனிவன் நிதாக நின்னும் அரிய மகாமுனி தனையே தலைமையாக்கி துவந்தமுரா அகண்டபர சிவஞானத்தை துகளறவே அருள் செய்ய தொடங்கினானால் பூர்ணமாய பூரணமாய கண்டச்சிதாகாசமாக பொருந்தியுமாபதியான பரசிவன் தான் பாரினையே முதலான ஜகத்தை எல்லாம் படைத்த உபாதான நிமித்தங்கள் என்னும் காரணமாமன்றியும ஜகத்தை எல்லாம் கலந்துண்மை தருவோனும் ஒளி செய்வோனும் சாரமிலா அவற்றிற்கின்பம் செய்வோனும் சத்திய சித் சுககனமாம் சம்பூதானே அருளுருவாம் பரமசிவன் அனந்த சக்திக்கு ஆதாரமாக அமர்ந்திருப்பதாலே சர்வஜக காரணமாம் அவ்வீஷர்க்கு சமமேனும் அல்லதவர் கதிகமேனும் ஒரு பொருளும் இலையதனால் அன்னோன் தானே ஓதுமோ பாதான நிமித்தங்களாவன் கருதிய அவ்வீஷர்க்கு மேலாய் வேறோர் காரணமும் ஒரு காலும் எங்கும் இல்லை செவ்விய சித் சுககனமாம் வஸ்தூதானே சின்மயமாம் தனது பர சக்தியாலே திவ்ய மங்கள வடிவாய் திரண்டெழுந்து திரிபுர சங்கார முதல் லீலை செய்திங்கு எவ்வமெல்லாம் தீர்த்தன்பர் எல்லோருக்கும் ஹிதமான போகமுடு மோட்சம் நல்கும் அவ்விதமாம் பரமசிவ வஸ்துதானே அருளதனால் எம்மையெல்லாம் என்றும் காக்க ஆத்ம நிர்ணயம் நிகிலவித சாதனமும் நேராய் பெற்ற நிதாக நினக்கினி ஆத்ம நிர்ணயத்தை அகில ஜெகநாயகனாம் பரேஷன் முன்னம் அத்தியந்த கருணையினால் அறைந்த வண்ணம் சகலருமே அறியும் வண்ணம் சுருங்கச் சொல்வாம் சாலவுமே ரகசியமாம் இவ்வர்த்தத்தை இகழ்வரவே நன்றாக கேட்டு உணர்ந்தோர் எப்போதும் பரபிரம்ம வடிவேயாவர் ஏக பரிபூரணமாம் அறிவே ஆத்மா இவ்வறிவே விவகார தசையில் மைந்தா ஆக முதல் அனந்தவித உபாதி கட்கும் அதிஷ்டான வடிவாக அமர்ந்து நிற்கும் தேக முதல் அனைத்துக்கும் சாட்சியாகும் திருஷ்யமாம் பொருட்கெல்லாம் அதீதமாகும் பாகமர விசாரிக்கின் இவ்வாத்மாவே பகுப்பற்ற பரபிரம்ம ஸ்வரூபமாமே அறிவுருவாயமைவுற்ற ஆத்மா தானே அழியாமல் இருப்பதனால் சத்துவமாகும் அறிவுருவாயமைவுற்ற ஆத்மா தானே அனைத்தையுமே விளக்குவதால் சித்துவமாகும் அறிவுருவாயமைவுற்ற ஆத்மா தானே அகிலர்க்கும் பிரியமதால் சுகமும் ஆகும் அறிவுருவாயமைவுற்ற ஆத்மா தானே அந்தமில்லாதிருப்பதனால் அனந்தமாமே அத்வைத அறிவுருவே பிரம்மம் ஆகும் அதுதானே அகில அதிஷ்டானமாகும் இத்வைத்தம் அனைத்துக்கும் அதீதமாகும் ஏக பரிபூரணமாய் இலங்கா நிற்கும் நித்திய நிர்குணமாகும் நிமலமாகும் நிரஞ்சனமாம் நிஷ்கிரிய ஸ்வபாவமாகும் சத்திய சித்சுககனமாம் சாந்தமாகும் சந்ததமும் சகலர்க்கும் ஆத்மாவாமே ஒரு வெளியாயிருக்கின்ற வானம் தானே உற்ற கடமடமென்னும் உபாதியாலே இருவெளி போல் கடவானம் மடவான் என்றே இவ்வுலகில் இலங்கியிடும் நீதியே போல் ஒரு வடிவாமறிவான வஸ்து தானே உண்மையிலா அவித்யை முதல் உபாதியாலே இருவடிவமானது போல் ஆத்மாவென்றும் எங்குமுள பிரம்மென்றும் இலங்குமன்றே உபாதிகளை நேதி செய்யில் கடவானும் மடவானும் ஒன்றே போல மடமை முதல் உபாதிகளை நேதி செய்யின் மாசற்ற ஆத்மாவும் பரமும் ஒன்றே இடமருவும் வேதாந்த விசாரத்தாலே இருமை தரும் உபாதி எல்லாம் நேதி பண்ணி தடமருவும் ஆத்மபர ஐக்கியத்தை தடையறவே முமொற்றி எல்லாம் உணர வேண்டும் ஏதமுறும் அவித்தை முதல் ஆத்மோபாதி இலங்கியிடும் மாயை முதல் பிரம்மோபாதி வேதமெல்லாம் ஆத்மாவுக்கு அபிநமான பிரம்மத்தில் கல்பிதமாய் தோற்றலாலே ஈதவையும் அதிஷ்டானம் தனக்கு வேறாய் எள்ளளவும் இலையெனவே நே தீ பண்ணி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆத்மபர ஐக்கியமே அறிய வேண்டும் சுக்திகையில் கல்பிதமாம் ரசதம் அந்த நியமாயில்லாததே போல் சத்திய சித் சுககனமாய் ஆத்மாவின் கண் முதற் கற்பிதமாய் தோன்றா நின்ற இத்வைத்தம் யாவையும் இவ்வாத்மாவன்றி நே நேத்தி பண்ணி அத்வைத்த பூரணமாய் அமர்ந்து நின்ற ஆத்மபர ஐக்கியமே அறிய வேண்டும் ஆத்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆத்மாவுக்கயலாக என்றும் இல்லை ஆத்மாவுக்கயலாக பிரம்மம் இல்லை அப்பிரம்மம் தனக்கையலாய் ஆத்மாவில்லை ஆத்மாவே பிரம்மமதாம் பிரம்மம் தானே ஆத்மாவாம் அணுவும் இதில் ஐயம் இல்லை ஆத்மாவாம் அகம் பிரம்மம் என்ற போதும் ஆத்மபர ஐக்கியமே அறிய வேண்டும் அறிவுருவாய் ஆத்மாவே இருப்பதாலே அறையும் அனாத்மாவெனும் ஓர் வாக்கும் இல்லை அறிவுருவாம் ஆத்மாவே இருப்பதாலே ஓர் மதியும் இல்லை அறிவுருவாம் ஆத்மாவே இருப்பதாலே அமருமனாத்மாவெனும் ஓர் இல்லை அறிவுருவாம் ஆத்மாவே என்றும் எங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய் அறிவுருவாம் ஆத்மாவே இருப்பதாலே அந்ய மாமவித்ய இல்லை மாயை இல்லை அறிவுருவா ஆத்மாவே இருப்பதாலே அந்நியமாம் சங்கல்ப விகல்பமில்லை அறிவுருவாயாத்மாவே இருப்பதாலே அந்நியமாமாகாரம் அணுவும் இல்லை அறிவுருவாமாத்மாவே என்றும் எங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய் முதல் ஒரு பொருளும் இல்லாமையாலே சிந்திக்கத்தகு பொருளும் என்றும் இல்லை சத்தியமாய் தேக முதல் இல்லாமையாலே ஜரை மரணம் முதலியவை என்றும் இல்லை ஹஸ்தம் முதல் அவயவமே இல்லாமையாலே ஆதான முதலிய ஓர் செயலும் இல்லை நித்தவரி உருவான ஆத்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததன நிச்சயிப்பாய் விரிந்த ஜகக்காரணமாம் விதி இல்லாதால் விசித்திரமாய் பகுப்புற்ற ஜகத்தே இல்லை தரம் தரமாம் ஜகத்தில்லா தன்மையாலே தயங்கும் ஜெகப்பாலக நாம் ஹரியும் இல்லை பொருந்து சராச்சரமெவையும் இளமையாலே புகழு ஜெகன்னா ஜெகநாம் ஹரணும் இல்லை நிரந்தரமாய் நிறைவுற்ற ஆத்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததன நிச்சயிப்பாய் அகர முதல் வர்ணமிலா தன்மையாலே அதனை உரையாடியிடம் வாக்கும் இல்லை மிகும் குறவனிலா தன்மையாலே தற்பரநிற்கின்ற நிற்கின்ற வெகுவிதமாம் நூல்களிலா தன்மையாலே விதியுடனே நிஷேத முதல் எவையும் இல்லை இகழ்வு பெறா அறிவுருவா ஆத்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய் ஒன்றிலதான் தன்மையினால் இரண்டும் இல்லை உபயமிலா தன்மையினால் ஒன்றும் இல்லை துன்று பயம் இல்லாமையினால் அபயம் இல்லை தொடரபயம் இல்லாமையினால் பயமும் இல்லை நின்ற சுபம் இல்லாமையினால் அசுபம் இல்லை நிகழ் அசுபம் இல்லாமையினால் சுபமும் இல்லை மறி உருவான ஆத்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய் சத்திலதான் தன்மையினால் அசத்துமில்லை சஞ்சலமாம் மசத்தில தால் சத்தும் இல்லை சுத்தமிலா தன்மையினால் அசுஷி இல்லை சொலும் அசுஷி இல்லாமையினால் சுஷியும் இல்லை தொத்துமிடரில்லாமையினால் சுகமும் இல்லை தொடர்ந்த சுகம் இல்லாமையினால் இடரும் இல்லை இத்வைத்தம் எவையுமிலா ஆத்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய் நித்தமும் நீ இல்லாமையினால் நானும் இல்லை நிகழ்த்திய நான் இல்லாமையினால் நீயும் இல்லை கர்த்தூவே இல்லாமையினால் கரணம் இல்லை கரணமிலா தன்மையினால் கர்த்தாவில்லை பக்தனிலா தன்மையினால் முக்தன் இல்லை பகர்முக்தனிலாமையினால் பக்தன் இல்லை இத்வைத்தம் எவையுமிலா ஆத்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய் ஜனனமிலா தன்மையினால் மரணம் இல்லை சாதலிலா தன்மையினால் ஜனனம் இல்லை அந்நியமிலா தன்மையினால் அகமும் இல்லை அகமிலதாம் தன்மையினால் அந்நியம் இல்லை மனமிலதாம் தன்மையினால் மயக்கமில்லை மயக்கமிலா தன்மையினான் மனதும் இல்லை கனபரிவாய் நிறைவுற்ற ஆத்மா ஒன்றே கலங்காத வஸ்துவென நிச்சயிப்பாய் அந்தமிலா தன்மையினால் ஆதி இல்லை ஆதியிலா தன்மையினால் அந்தம் இல்லை துவந்தமிலா தன்மையினால் தோற்றம் இல்லை தோற்றமிலா தன்மையினால் துவந்தம் இல்லை பந்தமிலா தன்மையினால் வீடும் இல்லை பரவிய வீடின்மையினால் பந்தம் இல்லை சந்ததமும் சின்மயமாம் ஆத்மா ஒன்றே சலியாத வஸ்துவென நிச்சயிப்பாய் புகழும் ஒரு காரியமும் இல்லாமையாலே பொருந்தியிடும் காரணமும் ஒன்றும் இல்லை திகழும் ஒரு திருஷ்யமும் இல்லாமையாலே தரிசிக்கும் திரிக்கும் ஒரு காலும் இல்லை வெகுவிதமாம் துவைத்தமெல்லாம் இல்லாமையாலே வேறுபடா அத்வைத்தம் தானும் இல்லை அகில பரிபூரணமாய் ஆத்மா ஒன்றே அழியாத வஸ்துவென நிச்சயிப்பாய் ஒரு பொருளும் ஒன்று ஒன்றியிடம் வாக்கியமாம் பொருளும் இல்லை சர்வமெனச் சாற்று பொருள் இல்லாமையாலே சந்ததமும் கிஞ்சிலெனும் பொருளும் இல்லை புரணமிலா பொருளவையும் இல்லாமையாலே பூரணமாய் பொருந்து பொருள் தானும் இல்லை பரவிய சிக்கனமான ஆத்மா ஒன்றே பழுதற்ற வஸ்துவென நிச்சயிப்பாய் இது அது என்று எம்பியிடும் பொருளும் இல்லை இலை உளதென்று எம்பியிடம் பொருளும் இல்லை ஸ்திதமெனவே நிகழ்த்தியிடும் பொருளும் இல்லை திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எவையும் இல்லை விதவிதமாய் விளக்கியிடும் பொருளும் இல்லை விசித்திரமாய் ஜீவபர ஜகத்தே இல்லை நிதமும் எல்லாம் அகண்டபர பிரம்மம் தானாம் நிமல பர பிரம்மமதே ஆத்மாவாகும் நிகிலமென தோற்றுவதும் பிரம்மம் தானாம் நீ எனவே தோற்றுவதும் பிரம்மம் தானாம் அகமெனவே தோற்றுவதும் பிரம்மம் தானாம் அந்நியராய் தோற்றுவதும் பிரம்மம் தானாம் இகழ்ஜகமாய் தோற்றுவதும் பிரம்மம் தானாம் ஈசனன தோற்றுவதும் பிரம்மம் தானாம் அகிலவித தோற்றமுமே பிரம்மம் தானாம் அகண்ட பர பிரம்மம் அதே ஆத்மாவாகும் சுககனமாம் ஆத்மரூபம் சகல பரிபூரணமாம் ஆத்மரூபம் நித்திய நிர்குணமாகும் ஆத்மரூபம் நிரஞ்சன நிஷ்களமாகும் ஆத்மரூபம் சுத்த சிதம்பரமாகும் ஆத்மரூபம் சூக்ஷுமத்தும் சூக்ஷுமமாம் ஆத்மரூபம் ஆதலினால் அகண்டைக்க ரசமேயான ஆத்மாவுக்கன்னியமாய் அணுவும் இல்லை போதகனமாகிய அவ்வாத்மாவே நீ புகன்றதிலோர் அணுவேனும் ஐயம் இல்லை மாதவ இவ்வாத்மாவாம் நான் எப்போதும் மகத்தான பரபிரம்ம ஸ்வரூபமென்றே பேதமில்லா அகண்டாத்ம நிச்சயத்தை பெற்றதனால் பவபாச முக்தனாவாய் இந்த விதம் யாவர்க்கும் ஹிதமேயாக இருமையில்லா அகண்டாத்ம நிர்ணயத்தை அந்தமிலா மகிமையிரும் மகேஷன் முன்னம் அருளிய வானிதாக நின கடக்கி சொன்னோம் துவந்தமுரா இவ்வாத்ம நிர்ணயத்தை துகளற்ற மனதுடனே ஒரு காலினம் புத்தியுர திருடமாக கேட்டுணர்ந்தோர் பூரணமாம் பரபிரம்ம வடிவேயாவர் சுவானுபவம் என்றருளும் ரிபுமுனியை மகிழ்வாய் நோக்கி எனையாளும் சத்குருவே கைலாசத்தில் அன்று சிவ கருணையினால் அடையப்பட்ட அற்புதமானின் ஸ்வரூப அனுபவத்தை இன்று அருளால் உரை செய்தி பவ துன்பங்கள் யாவையுமே நீக்கியனை ஆழ்வாயென்றே நின்றடைவாய் வினவிய அந்நிதாகனுக்கு நேரான உத்தரமம் முனியும் சொல்வான் சத்திய ஞானானந்த பிரம்மனானே சம்சார சங்கமிலா பிரம்மனானே நித்திய நிஷ்களமான பிரம்மனானே நிராகாரமான பர பிரம்மனானே தத்துவமாய் தனித்த பர பிரம்மனானே தான் தானாய் நின்ற பர பிரம்மனானே அத்வைத்தமான பர பிரம்மனானே அகண்டபரிபூரணமாம் பிரம்மனானே சண்மயமாய் நின்ற பரபிரம்மனானே சதானந்தமான பரபிரம்மனானே சின்மயமாய் நின்ற பரபிரம்மனானே சிதாகாசமான பரபிரம்மனானே நிர்மலமாய் நின்ற பரபிரம்மனானே நிரஞ்சனமாய் நிறைந்த பரபிரம்மனானே என்மயமாய் நின்ற பரபிரம்மனானே பிரம்மனானே ஏக பரிபூரணமாம் பிரம்மனானே ஜாதி குலமற்ற பர பிரம்மனானே சங்கமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே ஆதிமுடிவற்ற பர பிரம்மனானே அனர்த்தமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே கேதமெலாமற்ற பர பிரம்மனானே கம்பீரமுற்ற பர பிரம்மனானே பேதமெலாமற்ற பர பிரம்மனானே பிணிப்பெவையும் அற்றபர பிரம்மனானே இதுவெனுமோர் பொருளுமில்லா பிரம்மனானே யானெனுமோர் பொருளுமில்லா பிரம்மனானே அதுவெனுமோர் பொருளுமில்லா பிரம்மனானே அயலெனுமோர் பொருளுமில்லா பிரம்மனானே ஸ்திதமெனுமோர் பொருளுமில்லா பிரம்மனானே திருஷ்யமேதொன்றுமில்லா பிரம்மனானே நிதமும் ஒரு வடிவான பிரம்மனானே निश्चलमायनिन्द्रपर निन्द्र अद्यन्तनित्यपर ब्रह्मणानि अद्यन्त शुद्धपर ब्रह्मणानि अद्यन्तबुद्धपरब्रह्मणानि अद्यन्तमुक्तपरब्रह्मणानि अद्यन्तमलपरब्रह्मणानि अद्यन्तम् अशङ्कपरब्रह्मणानि अत्यन्तम् अचलपरब्रह्मणानि अद्यन्तम् अखण्ठपरब्रह्मणानि अद्यन्तसद्गणमां ब्रह्मणानि अद्यन्तचिर्घनमां ब्रह्मणानि अद्यन्तसुखण मां ब्रह्मणानि अद्यन्तसूक्ष्म मां ब्रह्मणानि अद्यन्तपावनमां ब्रह्मणानि अद्यन्तशोभनमां ब्रह्मणानि अद्यन्तशाश्वतब्रह्मणानि अत्यन्तशान्तपरब्रह्मणानि केवल सन्मात्रपरब्रह्मणानि केवल चिन्मात्रपरब्रह्मणानि केवल नन्मात्रपरब्रह्मणानि केवल नादान्तपरब्रह्मणानि केवलवाकारपरब्रह्मणानि केवल आकाशपरब्रह्मणानि केवल चेवलights वीरपर ब्रम्मनाने. प्रकृतियुडईविकार मिला ब्रम्मनाने. प्रकृतिककुम्माप्पार्वां ब्रम्मनाने. सकलमन desserts तुगल्णु मिला ब्रम्मनाने. संगल्प वीगल्पमिला ब्रम्मनाने. विग्विधमानाम मिला अकण्ठचिताकाशपर ब्रह्मनानि सकलपरिपूर्ण मां ब्रह्मना नि शरीरमुदल्लुभाति इल ब्रह्मनानि विकलमिल विभुवान ब्रह्मणानि विज्ञानगणमान ब्रह्मणानि निखिल अधिष्ठानपर ब्रह्मणानि निखिलमुमानिगहिन्द्र ब्रह्मणानि अखिलविलक्षणमान ब्रह्मणानि பர பிரம்மனானே நிகிலமுமாய் நிகழ்கின்ற பிரம்மனானே அகில விலக்ஷணமான பிரம்மனானே அனைத்துமிலா அகண்டபர பிரம்மனானே பூத்தமெனும் பேதமிலா பிரம்மனானே புவனமெனும் பேதமிலா பிரம்மனானே ஜாத்தமெனும் பேதமிலா பிரம்மனானே சகலமெனும் பேதமிலா பிரம்மனானே வேதமெனும் பேதமிலா பிரம்மனானே விதி முதலாம் பேதமில்லா பிரம்மனானே ஏதும் ஒரு பேதமில்லா பிரம்மனானே எப்போதும் ஏகபர பிரம்மனானே ஆகமிலா அறிவுருவாம் பிரம்மனானே அனுசூதமான பர பிரம்மனானே மோகமிலா அறிவுருவாம் பிரம்மனானே முக்தாபரகித பர பிரம்மனானே பாகமிலா அறிவுருவாம் பிரம்மனானே பரிச்சேத்தரகித பர பிரம்மனானே சோகமிலா அறிவுருவாம் பிரம்மனானே ஸ்வயஜோதியான பரபிரம்மனானே நிர்மலமாய் நின்ற பரபிரம்மனானே நிஷ்கிரியமான பரபிரம்மனானே ஒரு வடிவாயுள்ள பரபிரம்மனானே ஒன்றாலும் உணர உணா பிரம்மனானே இருமையிலா ஏக பரபிரம்மனானே எப்போதும் எங்கும் எங்குமுள்ள பிரம்மனானே சர்வபரிபூரணமாம் பிரம்மனானே सन्मात्रमानपर सन्ततमुं सलनमिला ब्रह्मणानि सन्ते कलेशमिला ब्रह्मणानि अन्तमिला अनन्तपरब्रह्मणानि अहम्भावं लेशमिला ब्रह्मणानि द्वन्द्वमिल तूयपरब्रह्मणानि दुःखसुखलेशमिला ब्रह्मणानि बन्धमिला परमान ब्रह्मणानि பவபாசலேஷமிலா பிரம்மனானே அயன் முதலை முத்தியிலா பிரம்மனானே அத்வைத்த கிருத்தியமிலா பிரம்மனானே மயலணுவும் மறுவாத பிரம்மனானே மாசற்ற மகத்தான பிரம்மனானே ஸ்வய ஒளியா ஜொலிக்கின்ற பிரம்மனானே சுத்த சிதம்பரமான பிரம்மனானே செயலவையும் சரியாத பிரம்மனானே சின்மாத்திரமான பரபிரம்மனானே அஞ்சனமாம விதையிலா பிரம்மனானே அதன் செய்கை எவையுமிலா பிரம்மனானே பஞ்சவித கோஷமிலா பிரம்மனானே பரம பரம் எவையுமிலா பிரம்மனானே கிஞ்சிலிலா கேவலமாம் பிரம்மனானே கிரியை முதல் எவையுமிலா பிரம்மனானே பிஞ்சை முதல் வேறில தாம் பிரம்மனானே அகிலத்து மூல பர பிரம்மனானே அனைத்துக்கும் அதீத பர பிரம்மனானே நிகிலத்து நிறைந்த பர பிரம்மனானே நித்திய பரிசுத்த பர பிரம்மனானே மெய்யுணர்வானந்த பிரம்மனானே அகமென்றும் தேகமல்லன் பொறிகள் அல்லன் அகமென்றும் உயிர்கள் அல்லன் உள்ளம் அல்லன் அகமென்றும் புத்தி அல்லன் சித்தம் அல்லன் அகமென்றும் புன்மை அகங்காரம் அல்லன் அகமென்றும் அதன் மூலா வித்யை அல்லன் அகமென்றும் வியஷ்டியலன் சமஷ்டி அல்லன் அகமென்றும் அறிவுற்றதெவையும் அல்லன் அகமென்றும் அகண்ட பிரம்மம் தானே அகமென்றும் ஜாதனல்லன் சிசுவும் அல்லன் அகமென்றும் தருணலல்லன் விருத்த நல்லன் அகமென்றும் சிறிய நல்லன் பெரியன் நல்லன் அகமென்றும் சிதைவுற்று மறிப்போ நல்லன் அகமென்றும் ஜீவநலன் ஈசன் நல்லன் அகமென்றும் ஜட்டாஜட்டமாம் ஜகத்துமல்லன் அகமென்றும் எவையுமில்லாதகமாய் நின்ற अद्वैताकण्ठपरब्रह्मं तानि अघमनिषं सन्मय मां ब्रह्मरूपम् अगमनिषं चिन्मय मां ब्रह्मरूपम् अगमनिशं नन्मय मां ब्रह्मरूपम् अगमनिषं तन्मय ब्रह्मरूपम् अघमनिषं निर्मल ब्रह्मरूपम् अगमनिषं निर्गुण ब्रह्मरूपम् अघमनिषम् असञ्चल मां ब्रह्मरूपम् அகமனிஷம் அகண்டபரபிரம்மரூபம் அருந்தவனே அனந்தவிதம் அறைந்திங் என்ன அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று உரந்தரமிவ் அகண்டபர நிச்சயந்தான் உத்தம நாம் சிவன் அருளால் யாமடைந்த நிரந்தரமாம் அனுபூதி ஐயம் இல்லை நிமலபர சிவனானை உண்மை சொன்னோம் பொருந்திய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் புத்தியுறக் கேட்டுணர்வோர் பரமேயாவர் அல்பமுமோர் பேதமில்லாத கண்டமான அத்வைத பரசிவமே வேதாந்தங்கள் நிர்பயமாய் நிகழ்த்திய நற்பொருளாய் நின்று நிகழும் மனச்சுத்தியிலா மூடரெல்லாம் பற்பலவாய் நூல்களினால் பேத புத்தி பற்றியதால் அகண்டைக்க பரசீவத்தை தற்பரமாம் ஸ்ருதி முடி முதலாம் நூலின் தாற்பரிய பொருளாக அறியாரென்றும் நித்திய சிவார்ச்சனை முதலாம் பக்தி செய்து நிகழும் மனச்சுத்தியினை பெற்ற தீரர் அத்வைத்த பரசிவமே மரகீராதி அனைத்துக்கும் தாத்பரிய பொருளாம் என்றும் சத்தியமாய சிவமே நாமாம் என்றும் சலனமிலா அகண்ட சிவ ஜானம் பெற்று மித்யதாம் பவபந்தம் அனைத்தும் நீங்கி மெய்யுணர்வானந்த பரசிவமேயாவர் பரமசிவன் கருணையினால் அருளி செய்த பாங்காகரிபு ரிபு முனிவன் நிதாகனுக்கங்கு இருமையிலா கண்டாத்ம நிர்ணயத்தோடு இலகியதன் சுவானுபவம் இசைத்தானின்றே அருமையுடன் வினவியிடும் ஜெய்கீஷவ்யர்க்கு அகிலமுமே அடைவாக அறிந்த கந்தன் நிர்மலமாக உரை செய்தான் எனவே சூதன் நிக்கிலமகாமுனிவர்க்கும் நிகழ்த்தினானால் அகில பூரணமாகிய கண்டமாம் ஆத்மரூபத்தின் நிர்ணய மோதலும் நிகரில் சத்திய சித் சுகமாகவே நின்ற நிர்மலமான பரம்பொருள் அகமெனாம் அகம் அப்பரமேயன அயலிலா அனுபூதியுரைத்தலும் திகழுமானந்த தாண்டவ மாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே திகழுமானந்த தாண்டவ மாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே முதலாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்